பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோரி நூறாயிரம் பல்லாண்டு கொண்டாள் மணிவண்ணா ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் எண்ணமங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் திருடாரியும் பல்லாண்டு வடைவார் மங்கையும் வல்லாண்டு வடிவார் போரி வளத்துறையும் சுடராழியும் வல்லாண்டு கூடுமே கருமதியாக உரையாக்கலை இந்த குலத்தெடுத்து கலைந்தருடைய பண்டை குலத்தை கவிழ்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தான் தொடங்கி பந்து கோயில் புரியாலே ஒத்தெண்டு ரெண்டு கொடி கொடியாச்சி பல்லாண்டுகோருமத்தாணி சேவகமே கைகளை காயங்களுக்கு போனுடைய கொண்டாங்க பல்லாண்டு உடைத்து கலைந்து உடைத்து கலைத்து கொண்டு தொடுத்தொழாய் மலர் ஜோடி கணைந்த நேசோடு மேற்கொண்டார்கள் பள்ளி கொண்டாடுக்கு பல்லாண்டுடியெழுத்தப்பட்ட நாளே அபிமானியங்கள் செல்வனை போல பெருமாளே நான் உனக்கு பலவழியால் நாராயணாவின் நாமம் பலவரவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கோருவனான் வைத்திரனை பரமேற்றியை சாங்கவெண்ணம் இல்லாண்டான் தன்னை வில்லிவத்தோ விட்டு சித்தன் விரும்பியதான் நவின்னுரைப்பார் நமோ நாராயணாயவனே பல்லாண்டும் பரமாத்மனை பல்லாண்டு திறனை பரமேற்றியை பார்க்கவேண்டும் இல்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோ விட்டு தன் விரும்பியதாண்டும் பரமாத்மனை தோழ்ந்திருந்த துவர்வல்லாண்டு பக்தாமிரதம் சுனான் வேண்டாத்தார் எல்லாரும் மேவே உலகம் போன்றவையாக்கி வேண்டு வேண்டு பலவாய் அப்பனே என்னென்னே விளங்கி கண்ணனீர் விளம்பர பெருமாறெல்லாம் பேணி இன்றைய விளக்குமாறு தொண்டனே கற்பக கழிய அதோதை கிடைத்த பேரின்ப குளவள கிளீரே அடியேன் பெரியவம்மானே கையகிறான் வந்து செய்ய எம்மாயே முழுக படைத்துடன் துண்டுமைந்தடைந்த பெரியனே பெரியனே படைத்து அங்கிருந்து வரைந்தடைந்துரைத்த அங்கத்தைத்தவன் நீய அவத்தை கருமன் நீய அவையோ உணர் முழுத வல்வினையேர் எண்ணா உணங்களுடைய ஆசிரியர் வந்து ஏற்கோத்தமே குடியவள் நேர்த்தாய்களாய் நம்முடைய வள்ளியாய் பார்க்கடல் சேர்ப்பா பழங்குமாரையேன் மனமும் வாசகமும் செய்கையும் யாருமே தானே தானே ஆபதமைய அழகட உயர் நீயானால் வாணியிருந்தவைகிறன் பேருக்கை மாறா தோள்களாயிர தொழுவே என்னிற அரவில் செய்வனன் தோடு ஆயிரத்தாய் முடிகளாயிரத்தாய் தொழுவனர் கண்களாயிரத்தாய் தார்களாயிரத்தாய் பேர்களாயிரத்தாய் தமிழனே பெரிய பிரமணப்பனை உழைத்திரப்பனை முனிவர்க்குரிய வப்பனை வரப்பனை உலகிற்கோ சரியப்பன் தந்தை பேராயிரத்தொள்ளும் உயர்தொல்வாய் வயம்பத்திவத்தால் உயலாங்கொண்டே நகரங்கால நம்முடைய முன்பு நானே கண்ணன் கல்வன் கண்டால் ஏந்திய ரங்கம் நிலவம் கொள்வார் எத்தனை உனையே நாளிலக்கிண்ணிலன் கண்டு வந்தேன் ஞானமணிய பயிர் வந்த நன்முதலில் ஞானித்தான் நீண்ட உயர்வன் பாடத்துறையில் வந்துரைகள் நம்முடைய எங்கள் எதிராக நன்குணர்வார் கவுணராகா சூழலுடைய சுழல்வராதே தொல்லை ஆர்கிழோயில் பூசல் சொல்லு வள்ளி மலையல் சோர் குழந்தை மாமலர் கண்மலையின் சீமாவன் கோவிந்தன் வைகுந்தனன் நன்னு பன்னிரட்டு சுவரங்க என்னுடைய தோழியர் காலம் செய்கிறேன் காலம் பலவென்றும் காண்பதானை உங்களோட புகையல்கால் குயில்கால் மயில்கால் உடையம் பாவை பாசங்கள் விட்ட மாயம் தன்னை கைதையப்பாளதால் மாயம் தன்னால் வாழ்வுகள் வாழவழி காட்டி மன்னம் என்ன நிறைய மலர்கள் வளர்க்கா தேவவிழாக்கு நிறவினோடு நான் கொடுக்கேன் என் கொடுக்கேன் என்னுடைய அத்தவன் பாகங்கள் முத்தமிட்டு கோயில் போய் கண்ணன் தன் நடுவேல் அன்புருகவன் சொன்னார் இவையுமோர் பத்திதோரம் நல்லார் ஆறுமோ தீதிராகி இங்கும் அங்கும் எல்லாம் தாய்மகள் சங்க சக்கர கையவன் என்பர் சரணமெங்கு வானவர் தானவர் யாவர் எங்களுடைய நன்மை அறிய இல்லாத மகளாய் மகள் சங்க காரியோடுனால் உன் கோலக்காடு காணலோத்தாடு கொடிய கோலத்தம் கொடிய மரியாதையினே நீருவில் மேவு மகிழ்ந்துள்ளாரோ அன்னையை படியார் நீண்ட அழியாதவோ படியார் அழியாதவனே நின்றவமுனிவர்களை கண்டார் விளக்கமில்லா பாடவரெல்லாம் மாடல் நன்மை கலைந்தானை உலகலாம் புகழ் கேட்பது என் செய்வது அருள்நீர் முடியானே மன்னர் துணை அடையார் மாட மன்னொரு அரங்கின் மல்லரை கொண்டு மாறவே விதை கஞ்சனை கலந்தா சேர்வர் சித்தாயன் திருச்செங்கொன்றூரே திருச்சித்தார் எங்கள் செல்சார் மலையின் மறுப்பனை கூடுதல் துரத்து ஊழல் என்பானை சேர்த்து அரங்கேன் மல்லரை கொண்டு மாணவியில் கண்ணனை தளர்த்தா சேல்வல் சித்தாயல் திருச்செங்கொன்னூரே திருச்சித்தாரங்கள் செல்வன் இமயமரப்பரண்ணப்பன் பொங்கலம் படைத்தலை தலைக்க திருச்செங்கல்லோ திருச்சி தாரங்க வந்து எம்பெருமான் முன்னவர் விழவர் முழுதுடன் வாழ இணையால் இன்ன எம்பெருமான் திருச்சித்தாத்தங்கரமீவால் இன்ன எம்பெருமான் பெருமாள் உலகம் நிறைய கரைந்த குரியமானம் குறைகளை கரைந்த கோலமாணிக்கரன் திருச்செங்கொண்டோ திருச்சி தாரையா மெய்மையை பெய்வார் அதுபுறனாகில அவனை என்றதன்னாவி அமர்ந்தனை இல்லாது அதனால் அவனுடைய இன்னான் மறையோர் வேள்வியல் மறுத்தா நலம்பழுதும் மறுவணக்கம் நல்லனே மாற திருத்தெங்கொன்னோரு திரைச்சித்தா எனக்கு நல்ல இமயவர் தந்தையாய் தன்னை தனக்குவின் தன் தன்மை அறிவறியானே கடங்கடல் வள்ளியம்மானை மூவாயிரவர் மஞ்சுகள் மயிலும் தானுமப்பார்வார் படக்கொள்ளின் மாட திருச்செங்கொன்னூரே திருச்சித்தாரருள் கண்டு திருச்சித்தாரருள் கண்ட அத்திருமணி அண்ணன் மலக்கண்ண செவ்வாயும் செவ்வொடியும் செய்ய உடையம் திரைச்செய்ய உடையமாரவம் படையம் திகழையும் சிந்தையுடன் சிந்தையிலிருந்தானே சொல்லினத்தேவர் நான் மறையோ திரையோப்பியேந்த திருச்செங்கண்ணூரை திருச்சி தாத்தங்கையாரை அசுரர் வெங்கையர் சொன்னாயிரத்துணிப்பக்கம் வாழை மேலே அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கோடை கண்ணலை முதை பெருந்தொழு உண்டவன் மாடை மலர்களால் சூரிய மலர்களால் சோழிச்சுவாயே தன்பாதலையா தாமர வருவானே ஒரு நாள் காணவாராயமனா கண்ணா கண்கையால் தூயகைய மலர்களால் சோழிச்சுவாய் தன்பாதலையா தாமர நீர் வாசத்தடம்பாள் வருவானே ஒரு நாள் காணவாராய அண்ணங்காயம் துறந்து அடியே நாளில் நாள் தொடர்ந்தார் இறங்கி ஒரு நாள் நீ பரமாணிக்க தாழ்ந்தன் மரபோதுடத்தோயே முடிசேசன்னியம்மா நியம்மா நிம்மைவோ நாமத்தன்றுடாய் கடிதே வன்னி பெருமானே என்னே எழுதக்க பவனவாயன்னாதோனே தொடிகே வைத்ததோர் தோணியில் விழுவாள் தோணியில் விழுவாள் என்றால் சொல்ல மாட்டேனடிய உன் துலங்குதோடு திருப்பாத இரண்டு மாறு மல்லனால முழுதுண்டா மானியில் கொண்டல் வினையேன் என் அண்டவாரா என் அண்ணை ஒரு நாள் வந்ததோ உன்னையும் தாயமலருக்கு சிவந்த வாயோ അന്തമില്ലാ കടൽ വളപ്പി അനന്തതൊക്കും என்னாலில் பறையாய் ஏழுமிடம் சிறைப்புள் அதுவே குடியா உயர்த்தானே என்னென்னே உத்தரவதை பிறந்தமாய நீ என்ன அங்கே தாழ்ந்தோர்களால் அந்த இவையும் பக்கம் வல்லார்கள் இங்கே நாளை பிறப்பேழ்வார் எல்லையும் காவேராயம்மான் தன்னை யாழன் என்ன அங்கே தாழ்ந்தோர்களால் அந்த குருகோற்றவாயிரம் இவையும் பக்கம் வல்லார்கள் செல்வர்கள் வாழ திருக்கணித்தான என்னுடைய சிந்தைய உரை கொலை தொல்லை உரையம்பிரான் நேசத்தினால் நெஞ்சனால் திருக்கடைத்தானத்தை வாசப்புழில் கோயில் கொண்டான் திருக்கடைத்தானத்தை கோயில் கொண்டான் அதனோடு தெய்வமெல்லாம் பெறா வைவந்தம் கோயில் கொண்ட குலகோத்தரம்மான் குடியேறம்பா பாய்த்தரம்மான் மதுகோதரம்மா தந்திரை கரித்தானத்தை ஏத்தனில்லா தலை சிறந்தங்க மாநிலங்கள் முத்துவம்மாயப்பதிகள் தலை மாயத்தினால் மண்ணிலே திறந்தார்கள் திருக்கரைத்தான தொழில் ஆயர் ஆயர்கனிபதி அற்புதங்கள் அறிவாமன நிற்பதுமேவே இருப்பதென்னை நான் பல நின்றது கற்பக சோலை திருக்கடித்தானே உலகில மாலை ஆயிரத்தி பத்து மாலை ஆயிரத்தி பத்து மேலமைகுந்தத்து இடத்தும் தன்னை தன் முன்னடைக்கு என்ன அரித்து தழைத்தார் பல நாளை தேர்த்து வாமனந்தார் புகுந்து எந்த கருத்தை கண்டுகொண்டு எனவே அடைந்தார் திருந்தாவோரை வரை தேர்ந்தரமண்ணி அருள் செய்த பெருமான் அருள்தாரியே நமது இருந்தான வீட்டிருந்தான் மயக்கு மயக்கம் என்ன வஞ்சேத்து ஆயனவருக்கு அரியேறு என உலகத்தார் புகழும் புகழ் தானே காட்டி தந்தே பின்னையார்க்கு அவன் தன்னை கொருவாணிக்க கொண்ட தேத்தாமதோல் திருமாருகங்கை செவ்வாயுந்தே வெண்பல் உணர்வுளிலம் தண்ணீர் முன் எனதுள்ள திருந்தா காத்தொரு இணையாளம் பிரானார் பெரியவர்கள் செய்வர் செய்வார்கள் சுரங்கம் தன் பெரியாவை தெரிகொண்டு நின்னுழிந்தார் கொண்டு நின்னுழிந்தார் பெற வைத்த ಬಂದೆ ನಿನ್ನ ನಿನ್ನವನ್ನ ನಿನ್ನ ಮಾಲೆ ಮೈತೆಲ್ಗೊಂಡು ಮನ್ನವೈತೆ எனதுள்ளத்தை வாயம் திறந்து கலைந்து உள்ளே வெண்பர் இலகுடனழகு விலகு மகளவும் நான்கு தோழம் குடிசாங்க உன் அவனது விட்டு என் உணர்வு நல்ல இருப்பினேன் அது அவனது உணர்வை பெறவும் யாரும் உடன் வயது கண்ணு உடன் ஒருவர் குணராகாது உடந்து உழைப்பில் அங்குள்ள கூட கூடித்தாயில் நல்லுரை ஆடல் பறவை ஒரு எதிர்வன் ஒரு வரவர் வந்து என் உள்ளத்துள்ளே உரையினார் വളരും തുടരമിരുളമ്പോൾ തിരളും മരുളുമായി തിരുന്തിരം മംഗളരടിക്ക് അരുളിത്തുമ്പാടാം பத்தால் அருளை கேளுக்க நம் மன்னர் கருமாறு தன் திருந்துகம்பன் குளரடைக்கு அருளிருத்தமான ஓர் ஆயிரத்து பத்தால் அருளை கேளுக்க நம் மன்னர் காடுகள் போல் திருமாறுவார் கண்கள் உந்தியாருடைய திருப்புலியோர் மணித்தரன் தாமரை காடுகள் போல் உந்தியாருடைய அடைகள் புலியோர் அருமாயன் பேரன் பேசுகிறார் அன்னமீதற்கன் செய்கிறேன் செய்கிறேன் ஞாயிறு அன்னையும் பல்குடர்களும் பொருள் நீ கடல் நீ எங்கும் திகழும் வருவதை விளப்ப சிலைங்கடிலால் முதல் குருமலையே சிகரமணி நிலானே திருப்பொழியோர் மனமே கரும்பென்று ஜன்னலம் தோழ்ந்து ஏர் வழங்கிழந்தன் மனை குட்டநாட்டு ஆடையுடையும் கணிப்பு நினைய நேர்மையதன் புலியோர் புகழன் மந்திரத்தோருமாயன் இவை கண்ணன் துழாய் குணர்வு குணமா கோலக்குடாங்கள் மயிலை நலம் கொட்டனாய் பெரியோர் பின்னமாய பிராசிவருளாம் இவள் நேர்பட்ட நிறமாவகத்து நாயகன் தன் நடுமை நேர்பட்ட தொண்டர் தொண்டர் தொண்டர் தொண்டன் தொடர்பாவை ஆயிரத்து இருபத்தி நேர்பட்டார் அவர் நேர்பட்டார் நேர்பட்ட நிறமாவகத்து நாயகன் தன் நடுமை நேர்பட்டு தொண்டர் தொண்டர் தொண்டர் தொண்டன் நேர்பட்டார் நெடுவார் கடிவ செய்யவே செய்வேன் அவனை கருகமன் ஜெயித்து அவனை கருகமன் ஜெயித்து அருமா தற்பதியை தானே தானே யானால உயர் என் சொந்த சதாபரை கந்தரு குலகனான் மலரேக்கு சுழிபத்தோடும் நாதம் செய்யும் சதுர்மூர்த்தி தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிதேவாய் ஒளியோர் ஒளியோழி மகாயா பூக்கள் மேனுதோ பொன்னாரிக்கு அடியார் அடியார் அடியாரின் கோக்கள் அவர்க்கு மூன்று தான் நிறைந்த அடிக்க வழக்கங்களை அந்தன் குரு இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பலத்தாய் மனைவார்கள் கொண்ட வேண்டும் பார்ப்பலகங்கள் மூன்று தான் நிறைந்த அல்லிக்க மலக்கண்ணனை அந்த குரு இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பலத்தால் மனைவாழ்வர் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தோல் மணிவல்லா காப்பே அடியோடு நின்னோடு பெருவின்யாயிரம் பல்லாண்டு வழிபாலின் வளமார் வினை வாயினங்கையும் பல்லாண்டு வழிபார் சோதி வளத்துலயம் ஆயிரம் பல்லாண்டு வழிபார் முத்து வழங்கும் அப்பாசலியம் பல்லாண்டு ராமானுஜாரியா ராமா பேரும்படி உரைக்கொண்டு சீராமரை தாழ் வாழிய கடவாய் திருநாள் வாழிய துயமார்வம் பிரிநாளும் வாழிய தரத்திர தோழன வாழிய இவேத்திய முக்கோலும் வாழிய நமதிய நினை வாழிய உயிராத மனவாளவா புத்தி வாழி புகழ் வாழி வாழிய யாரல் வாழ அழகழகர் வாழ தகவல் வாழ வாழ வாழ